பெரிய புராணம் சனிக்கிழமை திருவாசம் நான்காவது சனிக்கிழமை மீண்டும் ஒரு முறை அது என்ன கேட்டீங்கன்னா திருக்குறள் அப்படி போகும்போது இப்போ இந்த மாதம்லாம் ஐயா வேணாம் நீங்கள்லாம் போய் கஷ்டப்படுவீங்க அங்கே போய் உங்களால் கா காண முடியாது இங்கே இருந்தபடியே வணிகங்க <laughs> இதில் இந்த மூன்றாவது முதல் வெள்ளி சனி போகும்போது வெள்ளிக்கிழமை போயிடுறோம் சனிக்கிழமை சாயந்தரம் தான் பேசுகிறோம் காலையில் அருமையாக வழிபாடு செஞ்சுட்டு வந்துடலாம் சரிங்களா என்ன பண்ணுறது அப்படின்னா சரி இப்போ என்ன சொல்கிறோம் எங்கும் நிறைந்த மது ஒரு பரஞ்சுடர் இங்கே சிவானுபவ விருப்பம் என்றான் சிவானுபவ விருப்பம்னா சிவத்தோடு அனுபவிப்பதில் பெரு விருத்தம் உண்டு பெரு விருப்பம் இப்போ நம்ம அனுபவம்லாம் உலகத்தை எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு வருது இல்லைங்களா ஆனால் சிவத்தோடு அந்த ஆன்மா அப்படியே பொருந்திருக்கிற அனுபவம் இருக்குது அதுல ரொம்ப விருப்பமா விருப்பமா இருக்காராம் சிவானுபவ விருப்பம் என்று சொல்லி அருமையாக சொன்னார் பாட்டு பாருங்க மின்னேடனைய பூங்கடல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னீரணைய மலர் கொண்டு போற்றார் நின்றார் அமலரலாம் கண்ணி கல் நீரணைய மனக்கரையாய் கழிப்புண்டு அவலக்கடல் விழுந்த என் நேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் எம்பாயி சிவானுப சிவானுபவ விருப்பம்னு சொன்னதுக்கு என்ன காரணம் கேட்டா எனக்கு முன்னிருந்த பெயர்கள் எல்லாம் பல ஆண்டுகள் இருந்து உன் திருவடி அடைந்து இன்புற்றிருக்கிறார்கள் அந்த அனுபவத்தை எனக்கும் தரணும் அந்த அனுபவத்தை அடியனுக்கும் கொடுக்கணும் அப்போ அந்த அடியனுக்கும் சொல்லும் போது சிவானுபவத்தில் விருப்பத்தை காட்டுகிறது அதான் சிவானுபவ விருப்பம் என்று சொன்னார் மின் நேரணைய பூங்கடல்கள் அந்த மின்னலை ஒத்திருக்கும்படியான உன் திருவடியினர் அது என்னது என்னது மின்வண்ணம் எவ்வண்ணம் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் நேனி பொலிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சலை அருமையான பாட்டு அதனால அந்த மின்னேரனை அப்படின்னா அந்த திருவடி பற்றி தோன்றது மறையுது தோன்றது மறையுது அதனால அந்த தோன்றி கொண்டே இருக்கணும் அது மறைதல் இல்லாமல் இருக்கணும் ஆனால் மின் நேர் அது மட்டும் இல்லாமல் மின்னருடைய மின்னும் போது எப்படி கேட்டால் அந்த மறைமுத்து போயிட்டு படிச்சு நிறும் அதனால உன்னுடைய திருவடி அப்படின்னா படிச்சு நிறும் அதான் மின் நேரணைய ரொம்ப அருமையாக அந்த பொன்னிறமாக இருக்கிற பூங்கடல்கள் அருமையான திருவடிகளை அடைந்தார் இப்ப எத்தனையோ ஞானிகள் அடைந்திருக்காங்க அவர்கள் எல்லாம் கடந்தார் வியன் உலகம் இந்த உலகத்தை பத்தி இனிமே கவலையே இருநிலத்தில் எமக்கெதிராய் யாரும் இல்லை என்று பாடினாரு இந்த உலகத்துல இனிமே எனக்கு தூக்கிடுறாங்க அப்படின்னு அதனால அடைந்தார் எதை கடந்தார் வியன் உலகம் கடந்தார் வியன் உலகம் அப்ப என்ன அர்த்தம் சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தான் தெரியும் இம்மை மறுமை அம்மை அல்லவா இம்மைங்கிறது இப்ப நாம இருக்கிறது மறுமைங்கிறது தேவனா இருக்கிறது இந்த வீடு பேர் அஞ்சிடுறது அம்மை அப்போ கடந்தார் எதை வியன் உலகம் அப்படின்னு கேட்டா ஜீவன் ஆமா இந்த இந்த உலகம் அந்த உலகம் ரெண்டு விட்டு அப்படி சொல்லணும் கடந்தார் வியன் உலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரவலாம் எல்லாம் அந்த அங்க மேல இருக்கிற அந்த விரலாம் கைலாத்திர போறலாம் இந்திரன் பீரமன் எழிலாமிகு தேவரெல்லாம் வந்தெதிர் கொள்ள என்னை மற்ற யானை யாரும் புரிந்து அருமை பல பொன்னி மேல மலர் கொண்டு அப்படின்னு கேட்டா நல்ல பொன் போன்று இருக்கும்படியான நறு நறுகிதான நல்ல செவ்விதான மலர்கள் அந்த மாதிரி மலர்கள் அந்த மலர்களை கொண்டு உன்னை என்ன செய்தாரலாம் மலர் கொண்டு போற்றான் என்றார் அமரலாம் அவர்கள் தான் தான் பெற்றிருக்கிற அந்த தகுதியை பெருமானி நான் கீழறிஞ்சி விடாமலும் நான் இந்த பதவியை இழக்காமலும் எனக்கு இருக்கணும் என்று அவர்கள் எல்லாம் அந்த மாதிரி பற்றுக்கொண்டு வழிபாடு செய்யலாம் அப்படியெல்லாம் கல் மனக்கடை இப்படி பாருங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிற தேவர்கள் எல்லாம் நேற்று ஒவ்வொரு நாளும் வந்து வணங்கி வருகிறார்கள் அல்லவா நான் இந்த மண்ணுலகத்தில் இருந்து கல் நீரணைய மனக்கடையாய் அப்படி கல் நீரணைய மனம்னு தான் அந்த கல் மனதிலையும் கூட ரொம்ப கடைசியான ஆண்டான் ஏன் கடைய வணிகனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விடுதி கண்டாயி நீத்துக்கணும் அதனால அந்த கலையவனாக இருப்பதனால என்ன சொன்னான்னு கேட்டா அதுலேயும் ரொம்ப கிடைச்சான் கல் நீரணைய மனக்கடையாய் கல் கல் தான் அது அப்படிதான் இருக்கு பிரிச்சுக்கிட்டா பிரிச்சுக்கிட்டா நம்ம கல் பிளஸ் நேர் கல்லை ஒத்த நெஞ்சம் நெஞ்சக்கான கன கல் நிகழ்ந்து வருவது அவரு யாரு நெஞ்சமான கணக்க கண பாறாங்கல்ல மாதிரி நெஞ்ச கனகல்ல நெகிழ்ந்துருக தஞ்சப்பெருள் சண்முகன் கேள்வி செஞ்சற்புனை மாலை சிறந்திருவி பஞ்சக்கர ஆணை பதினொன்று என்னமோ அதையும் சொன்னதுக்கு ஒரு நாளையும் பாரியார் தான் இருந்தார் திருப்பூரில் நிறைய சொன்ன ஒரு ஒரு நாலு மணி நேரம் பேசுவார் அப்பெல்லாம் வரலாம் நாலு மணி நேரம் பேசுவார் ஐராம் அதில் ஏறத்தால் திருப்பூர் எத்தனை வந்து சொன்னால் அடிகள் ஏறத்தால ஒரு நூறு ஆள் வந்து நினைச்சு சொல்றதில்ல நல்ல தண்ணி பெற்ற மாடா அதனால அப்படி ஒரு பேச்சாளர் ஆறு வருவது எம்பராம அதனால அந்த மாதிரி நம்ம கல் நீரணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரலாம் இப்படி இருக்க அடியேன் கல் நீரணைய மனக்கடையாய் கல்லை ஒத்திருக்கிற வன்மையான நெஞ்சு என்னுடைய நெஞ்சு நெகிழாது நெகிழாது இருக்கிற நெஞ்சு அதனால அதுலேயும் கடையாய் ரொம்ப கடைசியான மனமுடையவன் ஆமா கழிப்புண்டு ரொம்ப இது இருந்தாலும் எங்க விடுற பாத்துட்டீங்கள இல்லையா இப்படிப்பட்ட பாவம் கழிப்புண்டு அவல கடல் வீழ்ந்த எங்க போய் விழுந்தாரு துன்பங்கிற கடல் அப்படியே போத்துன்னு எனக்கு தள்ளிவிட்டு அவல கடல் விழுந்து என் நேரமையேன் இப்படி இருக்கிற என் போல இருக்கிற யாருமே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் பெருமானி இனி உன்னை கூடும் வண்ணம் எம்பாயி உன்னை நான் சேரும்படியான அந்த நிலையை எனக்கு கூடுவார்கள் பாருங்க சேரும் நிலையை கூட்டுவாயே என்றுதான் கேட்கிறார் இதுக்கு தலை போட்டவங்க என்ன பண்றாங்க ஆனந்த மாலைன்ட்டாங்க ஆனந்த மாலைன்ட்டாங்க இவர் ஒன்றும் இந்த ஆனந்தத்தை என்ன பெறல அந்த வெள்ளீரனைய இது இனி இனி உன்னை கூடும் வண்ணம் வந்தால் கூடும் வண்ணம் வருகின்ற பொழுதுதான் எது அந்த ஆனந்தம் அல்லவா அந்த ஆனந்தமாக இருக்கிற நிலையை விரும்புகிறாரே தவிர இந்த பாடல் வந்து பிரிவாத்தாமல் பிரிஞ்சு இருக்கிறதே வருத்தப்படுறேன்னு அர்த்தம் சரிங்களா எம்பில் எடுக்கிறவன் எடுக்கணும் திருவாசக தலைப்புகள் என்று எடுத்தோம்னா தான் அதெல்லாம் கொஞ்சம் அலசணும் இது ஆனந்த பாலை அல்ல இல்லை ஆனந்தத்தை பெறுவதற்குரிய உள்ளத்தோடு பாடுகிற மாலை ஆமா விருப்ப மாலை ஆமா ஆமா ஏன் பாருங்க ஏன் பாரு கல்னே என்னே நனையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் எம்பாயே என்னைக்கு திருடியில் அடைவனும் அது எப்பப்பா என்று கேட்கிறார் எப்படி அது ஆனந்தமாலை ஆகும் என்ன பார்க்கணும் சிவம் மேலும் இந்த மாதிரி தலைப்பெல்லாம் கொடுத்தது பின்னே வந்தவர்கள் தான் அவருடைய ஐயா சாமி ஆமா என்னை இந்த பாட்டா என்னால் அறியா பதந்தந்தாய் இந்த எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பாட்டு அல்லவா யானது அறியாதே கட்டேன் என்னால் அறியா பதம் அப்படிங்கிறது அது என்னது கேட்டு என்னால் அறியாப்பதும் என்ன கேட்டு ஆறும் அறியாதான் கேடம்பில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் அவன் நாட்டா நகை செய்ய நாம் மேலே வீடெய்த ஆழ்த்தான் ஆண்டு கொண்டான் சரிங்களா என்ன பண்ணிட்டு நாளறியா பந்தந்தாய் யானது அறியாதே கட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை முடியாய் அறிவிக்க ஆரம்பி என்னால் அறியா பறந்தந்தாய் என்னன்னாரு எனக்கு வந்து என்ன கேட்டாரும் அறியாதான் தேடண்டில்லான் கிளையிலான் கேடாதே எல்லாம் கேட்டான் நாட்டார் கெட்டாத பதம் தந்தாய் என்னால் அறியா பதம் தந்தாய் ஆனாலும் கூட யானது அறியாதே கெட்டேன் ஆனால் அந்த அந்த நிலைக்கு அரியனுடைய அந்த நிலையா பராமையினாலே இப்படிலாம் ரொம்ப கீழே இருப்பதுக்கு அதை ஒன்று சொல்லி கொடுக்கணும் அது என்னுடைய தகுதி குறைவு தான் வேறு எதுவும் இல்லை இல்லை அதனால் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் படையாடியாரோடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டிங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே ஆனாலும் கூட அந்த அறிவுரையும் உன்னையும் நான் பிரிந்திருந்து ரொம்ப பின்தங்கிட்டப்பா பிற்பட்டவராக இருக்கேன் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது எப்போ நீ ஆட்கொண்டையோ ஆட்கொண்ட போதே அந்த பழைய அடியாரோடு நான் சேர்ந்திருக்கணும் அப்படி அந்த அடியாரோடு கூடாமல் என் நாயகமே எனக்கு தலைவனாக இருக்கிற பெருமானி பிற்பட்டு இங்கு இருந்தேன் ரொம்ப பிற்பட்டு போனேன் எதற்கு விருந்தா இருக்கிறேன்னாரு நோய்க்கு விருந்தாயி என்ன நோய்க்கு பிறவி நோய்க்கு ஆமாம் நோய்க்கு இருந்தால் என்ன ஒன்று இதை வச்சுக்கிட்டு ஆஹா மணிவாசனும் ஒரு ஒரு சில நோய்கள் நோய் வாய்ப்பட்டிருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆமாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா இங்கே நோய் என்பது பிறவி நோய் அல்ல பிறவி நோய்க்கு விருந்தாக என்னை வைத்து சீலம் இன்றி நோன்பின்றி செறிவி இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுடண்டு விழுந்து கிடப்பேனி இதற்கு ஒரே எழுதின போது நம்முடைய கழக பதிப்பில் ராமநாத பிள்ளைன்னு பா ராமநாத பிள்ளைன்னு இருக்கார் ரொம்ப புல்லாங்குள்ளதாக இருப்பார் அவர் தான் பல நூலுக்கு ஒரு எழுதியிருக்கார் திருமந்திரத்துக்கெல்லாம் அவர் தான் ஒரு எழுதியிருக்கார் கழக பதிப்பில் பார்த்தா தெரியும் அதெல்லாம் பேசாமல் இருக்கவே மாட்டாங்க அதெல்லாம் பழக்கமே இல்லை என்ன சொன்ன சொன்னோம் பதிப்பு கழக பதிப்பு பா ராமநாத பிள்ளை பதிப்பு அவர் தான் திருமந்திரத்துக்கு ஒரு எழுதியிருக்கார் திருவாசகம் கழக பதிப்பில் ஒரு எழுதியிருக்கார் இந்த நான்கு சொற்களுக்கு அவர் எழுதின மாதிரி ஒரே யாருமே இல்லை சீலம் இன்றி அப்புறம் என்ன நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி சீலம் இன்றி சீலம் விடுதலுமே வெந்நீற்று மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீழோட கோணம் தட்டு போய் பெருமானை வழிபட்டு வருது இருக்குதே அந்த இது சரியை அந்த சரியை என்ன சரியைன்னு எழுதின சீலம்ங்கிறது இந்த சரியைன்னு எழுதின அந்த சரியை இல்லாமலும் நோன்பின்றி நோன்புங்கிறது கிரியை என்ன கிரியைனாரு அது வந்து உயிராவனம் இருந்து உற்று நோய்க்கு அப்படிலாம் இருக்குது நம்ம அகவடிபாடு அகவடிபாடு செய்யணும் அந்த நோன்பின்றி செறிவே இன்றி செறிவுங்கிறதுக்கு யோகம் யோகம் என்ன அர்த்தம் என்ன சொல்லுங்க ஒன்றுபடுதல் அர்த்தம் எது எதோட இந்த ஆன்மா பெருமானுடைய திருவடியோடு அப்படியே ஒன்று இருந்து நினைக்கிறேன் அதான் யோகம் நான் ஒன்று இருந்து நினைவேன் அதான் யோகம் அந்த செறிவே அறிவின்றி அறிவுங்கிறது ஞானம் அப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நான்கும் இல்லாமல் யாரு அப்படிலாம் எழுதணுங்க அது மாதிரி ஒரு எல்லாம் படிக்கணும் அதுதான் சரியா சொல்லிய பாட்டின் வந்துங்கிறமே அப்படி பண்ணுங்க இல்லை எல்லாம் என்ன பண்ணுவோம்னா என்ன பண்ணுவோம்னா சீலமின்றி சீலமின்றி நோன்பின்றி நோன்பின்றி சரிவே ஆ சீக்குவல் டு போட்டு எழுதிட்டு அது ஒரே அர்த்தம் மக்கு போயிடுவோம் ஆமா கரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய இந்த நான்கில் எந்த ஒன்றும் இல்லாமல் இருந்துட்டப்பா தோலின் பாவை கூத்தாட்டாய் சுடன்று விழுந்து கிடப்பேனே தோலின் பாவை கூத்தாட்டாய் தோல் என்ன அந்த காலத்தில் சொல்லுவாங்களே அது என்னது பொம்மலாட்டம் அது பொம்மலாட்டில் வந்து இந்த ராவணன் வருகிறான் அப்படின்னு சொன்னேன் இவர்கிட்ட ரெண்டு மூணு தலை வச்சுட்டு இருக்கான் பத்தில் ராமன் வரான் அப்படின்னு ஓ பாரு இப்போ ரெண்டு பேரும் சண்டை வருது அப்படின்னு இப்படி படிவான் மடக்கு மடக்கு மடக்கு மடக்கு அடிச்சிடும் இங்கே பின்னிருந்து அடித்தா அது முன்னால் இருந்தது ரெண்டு அடிக்கும் ஆக ரெண்டு பேருக்கும் போர் என்று சொல்லுவோம் அந்த தோல் இன்பாவை கூத்தாட்டாய் தோல் பாவை கூத்தாக முடியும் கூத்த இந்த பாட்டு தோலின் இன்பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனி அதிலேயே சுத்தி சுத்தி வந்து இருக்கிறேன் அப்படி இருக்கிற என்ன மாலும் காட்டி இங்க மால்னா மயக்கம் அல்ல அன்புன்னு அர்த்தம் மாறும் காட்டி வழிகாட்டி அந்த உன்னை அடைவதற்குரிய வழியும் காட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி மீண்டும் இங்கே வந்து வீட்டு இங்கே வந்து வினைப்பிறவி சாராமே அந்த அங்கேயே இருக்கிற சிவபுரத்திலேயே இருக்கும்படியா சிவபுரத்திலேயே இருக்கும்படியான கோலம் காட்டி அது என்ன கோலம் அந்த அந்தனன் ஆகி வந்த கோலம் அல்லவா அந்த கோலம் காட்டி ஆண்டானி பொடியேன் என்றோ கூடுவதே இப்படி எல்லாம் காட்டி ஆட்கொண்டியப்பா அந்த கோலத்தை நான் என்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு அது மாதிரி கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் நம்ம வச்சதையே சுப்பிரமணிய சுவாமி கோயில் தான் சரி இப்படியாக என்று நான் கூடுவதுங்கிற அப்ப இதனால பெருமானே நான் உன்னை என்று கூடுவதுன்னு கேட்கும் போது இது ஆனந்த மாலை என்பதில்லை ஆனந்த மாலையாக கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கெடுவேன் இந்த பிரிவிலே இருந்திருந்து நான் கெடுகிறேன் கெடுமா கெடுகின்றேன் தொடர்ந்தே கெட்டு வருகிறேன் ஆனா நீ கேடிலாதாய் உனக்கு எந்த கெடும் ஏன் தோற்றமோ இறுதியோ எதுவுமே இல்லை இது கேடிலாதாய் படி கொண்டாயி என்ன படி கொண்டாயின்னு கேட்டா ஒரு ஆன்மாவை ஆட்கொண்ட நீ முழுமையாக ஆட்கொள்ளாமல் இடையில விட்டுட்ட அந்த விட்டு விட்டாய்ங்கிற பழி கொண்டாய் அப்படிங்கிறாரு விட்டுடுதி கண்டாயினாரு விட்டுட்டாரு அதில் என்று சொல்லி அதனால படி கொண்டாய் படுவேன் படுவதெல்லாம் நான் பட்டால் பின்னை பயனெண்ணி நீ ஆண்டு கொண்டும் கூட ஆட்கொண்டும் கூட நான் பராத பாடெல்லாம் பட்டான் அது நீ அந்த ஆட்கொண்டதுனால என்ன பாப்பேன் என்ன பாயா என்ன பயனியா பாவம் பயனின் நீ கொடுமான் அரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே ஆனா உனக்கு ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா நரகமோ மீண்டும் ஒரு பிறப்போ இதெல்லாம் இல்லாம ஆட்கொள்ளும்படியான உன்னை குருமணி உன்னுடைய தகுதி ஒன்றும் குன்றதில்லை ஆனா எனக்கு அது வாய்க்கல ஆமா பக்குவம் இல்லை இல்ல அதனால நடுவாய் நில்லாது ஒடிந்த கால் நடுவாய் நில்லாது ஒளி ஒடிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே நடுவாய் நில்லாது என்ன நடுவாய் நில்லாது என்று கேட்டா எப்ப நம்ம திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டோமோ ஆட்கொண்ட ஆன்மா இப்படியே ஆட்கொண்டாச்சு கொண்ட பிறகு மீண்டும் மீண்டும் அவனை ஆராயப்படாது நாங்க பாசுன்னு போட்டா அப்புறம் நம்ம மூணு மார்க் வாங்கணும்னு சொல்லக்கூடாது இதை பாசுன்னு போட்டியப்பா எங்க புத்திங்களை விட்டு எங்களை மட்டும் விடல ஆமா நீ அன்னைக்கு போடும்போது வந்து முப்பத்தி ரெண்டு மார்க் வாங்கணுன்னு மூணு மார்க் சேர்த்து போட்டு இருபத்தஞ்சி வாங்கினோடனே ஒரு ஏழு மார்க் சேர்த்து போட்டு பத்து மார்க் ஆக நீ பாசுன்னு போட்டிலப்பா அப்புறம் இவெல்லாம் இவன் மக்கு மக்குங்க கூடாது பாசுன்னு விட்டுருணும் சரிங்களா ஏய் அளவையா படிச்சவங்கப்பா பாஸ் பண்ணிட்டீங்களா எம்ஏ வேண்டிய என்ன விட்டுட்டா விட்டுடாதப்பா ம் எனவே இந்த பாட்டு நடுவாய் நில்லாது என்ன நடுவாய் எப்ப நம்ம ஆட்கொண்டுட்டோமோ ஆட்கொண்ட ஆன்மாவை கடைசி வரை ஆட்கொள்ளணும் நடுப்புற கீழே இருக்க இதான் நடுநிலைமை இந்த நடுநிலைமைக்கு மாறா செய்யக்கூடாதுப்பா நடுவாய் நில்லாது ஒழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே அப்படி இருக்கிறது நல்லதா திருவுள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளையே என்று கேட்கிறார் இல்லைங்களா அப்போ அது மாதிரி இல்லாத ஒரு காலத்தில் என்னை மீண்டும் ஏற்று ஏற்றுக்கொண்டேனே ஏற்றுக்கொண்டே விட்டால் எங்களுக்கு ஆனந்தம் தான் இல்லைன்னு இல்லைன்னு அல்லவா அது நான் அதனால தான் ஆனந்த மாலைங்கிறது நேரடியாக ஆனந்த மாலை அல்ல இது சுத்தி வளை ஆமா சுத்தி வளைச்சு ஆனந்தம் சொல்லப்படுவது அதனால தான் பின்னால் யாரோ தலைப்பு ஒருத்தவங்க அப்படிலாம் பண்ணியிருக்காங்க சரி அதுக்கு ஏற்ப நம்ம பாடம் சொல்றோம் அவ்வளோதான் நாயாய் தாயாய் முன்வைத்த முளையை தருவானி ஆமா பெற்றதாய் தான் தன்னுடைய குழந்தைக்கு தன் மார்பகத்துல பால் தரும் அப்படின்னு அந்த மாதிரி ஈன்ற தாயாக இருக்கிற நீ பெருமான் தாராதொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ ஆமா நீ சின்ன பிள்ளைல எனக்கு பால் கொடுத்து விட்டு அந்த கறந்த பால் கண்ணரோடு தேன் கலந்தார் போலங்கிற மாதிரி அந்த பால் கொடுத்து நீ பால் தொடர்ந்து கொடுத்தாதான் அந்த புள்ள கரையேறும் இல்லைன்னா சவல பிள்ளையா போடும் சவல பிள்ளையா போடுமா அதனால ஆமா சவலையாய் சவலைன்னா தாய் இருப்பாங்க ஆனா தன்னை கவனிக்க மாட்டாங்க அதான் சவல பிள்ளை ஏன் இன்னொரு குழந்தை பிறந்தோம் அதனால இது வந்து ஒரு மா ஒன்றரை வருஷம் ஆகிறதுக்குள்ளேயே இன்னொரு குழந்தை பிறந்துட்டுதுன்னா இது என்ன பண்ணும் இது வரைக்கும் ஒன்றரை வருஷம் தான் பால் குடிச்சிருக்கோம் ஏன்னா அந்த குழந்தை தான் பால் கொடுப்பாங்க இது அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்க வேண்டியது அதுக்காக தான் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடைவெளி என்ன வேணும் என்று கேட்டால் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டாவது இருக்கும் அல்லது நான்கு ஆண்டாவது இருக்கும் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடைவெளி குறைந்தபட்சம் நான்கு ஆண்டாவது அப்பதான் தாயே என்று உன் தாளடைந்தேன் ஆனா நீதான் தாய்ங்கிறத வந்து உன்னை திருவடி அறிந்தேன் தயாடி என்பால் இல்லையே ஆனால் நான் தாய்ங்கிறேன் ஆனா தாய்க்குரிய தயவு எனக்கு இல்லாமல் நீ மீண்டும் பிரித்தே வச்சிருக்கிறப்பா நான் ஏன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ கீழே அந்த கோவி அருள வேண்டாவோ கோவி என்ன கோ எல்லோ கோன்னா தலைமைன்னு அர்த்தம் எல்லாருக்கும் தலைவன் தான் இந்த நான் ஒரு சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி வேதங்களுக்கும் ஒரு தலைவன் உண்டு உண்டென்றால் அதனுடைய பெருமான் தான் தலைவன் வேற யாரும் தலைவன் அதனால கோவே எல்லோ உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கிற பெருமானி அருள வேண்டாவோ இந்த அடியனுக்கு மணிவாசகனாகி அடியனுக்கு உன்னுடைய அருளை எனக்கு தர வேண்டாமா தந்து கொண்டிருக்கிறாய் ஆனா இன்னும் மேலும் தரணும் தொடர்ந்து தரணும் அல்லவா அருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே அடியன் நான் ரொம்ப கொடுமையானவன் தான் ஆனால் உன்னுடைய அருளார் அந்த அனுபவத்தை அடிக்கடி நினைத்து நினைத்து இருப்பதுனால அந்த அனுபவத்தினாலாவது இந்த கொடியனுக்கு அந்த பாக்கியம் எல்லாம் பேரெல்லாம் கிடைக்கக்கூடாதா இது தரக்கூடாதா ஆதலால் கொடியேன் கெடவே அமையுமே அடியேன் கெட்டு போறதுல உனக்கு பெருமை உண்டா திருவருள் உனக்கு அந்த மாதிரி குறிப்பு இருக்குமா எனவே அடியேன் கெடாமல் இருக்கும்படியாக நீ திருவருள் பாலிக்க வேணும் கெடவே அமையுமே ஆவா என் நாவிடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான் நீ நான் வந்து உன்னுடைய அடிமை எனக்கு நீ உடையவன் என்னை அடிமையாக உடையவன் எனவே நீ தராவிட்டால் நான் யார்கிட்ட கேட்பேன் கேட்பதற்கு என்ன எனக்கு உரிமை இருக்குது அல்லாமல் நீ எனக்கு தராமல் வேற யாருக்கு தான் தருவேன் ஒரு பக்கம் தனக்குரிய உரிமை இன்னொரு பக்கம் பெருமானுக்குரிய உரிமை ஏன் உன்னுடைய அடியவன் உன்னை தவிர எங்க வேணாம போய் கேட்பேன் நீ தானே தரணும்பா நான் வேற எங்க போனேன் அதனால ஆவா என்னாவிடில் பா இங்க வா என்று என்னை அழைக்காவிட்டால் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான் உன்னை தவிர வேற யாருப்பா என்ன வந்து அப்பா தம்பி இங்க வாப்பா பயப்படாத நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு எனக்கு வேற யாருப்பா இருக்கிறா இல்லையே நீ ஒருவன் தான் இருக்கிற அதனால் அஞ்சேல் என்பாரோதான் சாவார் எல்லாம் என்னவோ என்னளவோ இல்ல சாவார் எல்லாம் சாவார்னு யாருன்னா உன்னுடைய அருளுக்கு ஆளாகாது பிறந்து பிறந்து இறக்குற இருக்காங்களே அந்த அருள் பிறந்து பிறந்து இறக்குறவங்களுக்கு அதான் தலையெழுத்து இப்ப நாமெல்லாம் அப்படிதான் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே யாரு அப்பர் சுவாமி பிறப்பதற்கே தொழில் இதான் தொழிலா நமக்கு இந்த பிறப்பை நீக்கிறதல்லவா நமக்கு வேண்டும் திருவள்ளுவர் நாம் பிறக்கிற வரைக்கும் முட்டாள் சார் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அறிவு அறிவிங்கிறியப்பா என்ன அறிவோம் பகுத்தறிவு இதெல்லாம் பகுத்தறிவு நாம் பிறக்கிற வரைக்கும் முட்டாள் ஏன் எருவாய் கருவாய் தண்ணிலே உருவாய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒருதாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அடியாது எத்தனை தாய் பண்ணத்தார் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அத்தனை எத்தனை எத்தனை அப்பாவோ பின்ன எத்தனை எத்தனை ஜென்மமோ அது வேற இது வரைக்கும் அனுபவித்தது ஒரு பக்கம் போக இனி அனுபவிக்க வேண்டியதுன்னு எத்தனையோ எனக்கு தெரியலையப்பா என்றெல்லாம் அப்படியே வருந்துகிறார்கள் எனதிடர் பிறவி அவதாரம் ஏழு கடல்ல இருக்கிற மணலை ஒவ்வொன்னா எண்ணினால் கூட அதை விட அருணகிரி ஆகிய நான் பெற்ற பிறப்பு அதிகம் சிவ சிவன் சிவபுராணத்தில் கூட எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று தொகுத்து சொன்னார் இவர் ஏழு கடல்ல இருக்கிற மணலை சாமி என்ன முடியுமானார் அப்படி ஒவ்வொன்னா எண்ணினால் கூட அதை விட அரியன் பிறப்பு அதிகம் அப்படின்றார் பாவம் ஆதலால் நீ என்ன செய்யணும் நீ ஆண்டவனாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் ஆட்கொள்ளுகின்ற நீ என்ன செய்யணும் சாவாரெல்லாம் அளவோ தக்கவாரண்டு என்னாரோ அவங்கெல்லாம் சரி நாம வந்து இந்த மாதிரி பெருமானுடைய அருளை பெறல நம்ம சாவுறோம் இவர் திருப்பரந்தூர திருப்பரந்துரை ஓடி ஓடிட்டு இருந்தாரு இவர் ஏன் நம்மோட வரணும் இப்ப இங்க போறோம்னு வச்சுக்கோ நாம போனோம் பண்ண நாம டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போறோம் இங்கேயே பணி செய்து இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு கியூ நின்னாங்க சிவ சிவ என்னையா ஏன்னா எல்லாரும் மாதிரி நம்ம எத்தனை அண்ணாமலையா இருக்கும் உண்ணாமலை தாய்க்கும் உழைச்சிருக்கிறோம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நான் போய் டிக்கெட் ஆகுது சிவ சிவ அப்படிதான் நினைப்பாங்க அது போல நீ வந்து நான் எப்படி உன்னுடைய அறிவனாக இருப்பதனால சாவாரெல்லாம் என்னளவோ தக்கவாரன்று என்னாரோ நாம வேணா சரி பெருமான் நினையில அதனால பிறந்து பிறந்து இறக்குறோம் இந்த புண்ணியம் ஏன் எப்படி இறக்கணும் திருப்பரந்துரையில் ஆட்கொள்ளப்பட்டவராச்சு பெருமானால் அதனால அவரெல்லாம் இது நல்லதல்லன்னு மற்றவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்களேப்பா உனக்கு தெரியாதா அதனால் என்ன செய்யணும் தேவே தில்லை நடமாடி அப்படி தேவேன்னு சொன்ன உடனே எங்க இருக்கிற தேவ் தில்லையில் இருக்கிறது இப்போ நம்ம எல்லாரும் தில்லைக்கு போயிருக்கிறவங்க அதனால அப்படியே ஒரு ஒரு பளிச்சுன்னு இருந்து தில்லையை பார்க்கிறோம் நடம் ஆடி எப்பொழுதும் அப்படி காலை தூக்கி ஆடிக்கொண்டே இருக்கிறோம் போவாது இருக்கிறோம் அதனால நடமாடி என்று இங்கிருந்தே வணங்கும் இல்ல தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாய் இதுவரையெல்லாம் தேய்த்து விட்டேன் இனிமேலாகலாம் எனக்கு தேய்ப்பில்லாமல் இழைப்பில்லாமல் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் இனி ஒரு இழைப்பு வேண்டாம்ப்பா அந்த இழைப்பின்றி என்னை ஏற்கொள்ள ஆட்டு ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் இந்த அருமையான பாட்டில் இல்லவா அப்படி வருகின்ற பொழுதுதான் ஆனந்தமாலைன்னு அர்த்தம் இப்ப இந்த மாதிரி பிரிவினால வருந்துகிறதெல்லாம் இது ஆனந்தம் அல்ல இந்த மாதிரி இருக்கிற நிலைமையெல்லாம் நீக்கி என்னை நீ ஆட்கொண்டனால் இந்த ஆன்மாவுக்கு பெரிய ஆனந்தம் அது வேணும்ப்பா எனக்கு என்று கேட்டு வேண்டுகிறார் இனி நிறைவாக இருக்கிற பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு